திருச்சிற்றம்பலம் மூன்றாம் திருமுறை திருஞான சம்பந்தர் அருளியது பண் காந்தார பஞ்சமம் ஸ்தலம் கோயில் திருச்சிற்றம்பலம் ஆடினாய்னர் நெய்யொடு பால்தையே அந்த பெரியாத சிற்றம்பலம் நாடினாயிடமா நறுங்கொன்றையந்தவனே பாடினாய் மறையோடு பல்கீதமம் பல்சடை பண்ணி கால் கால்கதிர் வெண்திங்கள் சூடினாயருளாய் சுருங்கயம தொல்வினையே கொட்டமேகமழுங்குழலாளோடு கூடினாயே தேறினாய் நோதல் பட்டமே புனைவாய் இசை பரிடமா நட்டமேனவில் வாய்மறையோர்த்தில்லை நல்லவர் பெரிய யாத சிற்றம்பலம் ஈட்டமா மேவிய தென்னை கொல்லோம் பொவ்வாதையின் பேழையா ஒளிமலே செவ்வான்மதி வைத்தவர் சேர்விடமென்பர் எவ்வாயிலும் ஏடலர் கொடலம் போது வெவ்வாயரவோ மலரோ விடைவாகே நீலத்தார்கரியமிடார் நல்ல நேற்றி மேலோற்ற கண்ணினார் பற்று சூலத்தார் சுடலை பொடி நிரணிவார் சடையார் சீலத்தார் தொழுதேத்து சீற்றம்பலம் சேர்த்தலார் கழகர் சேபடி கை தொழ கோலத்தாயருளாயுண காரணங்குருதுமே கரையார் கடல் நஞ்சமூதுண்டவர் கங்கை திரையார் சடை தீவண்ணர் சேர்விடமென்பர் குறையார் மணியும் குளிர் சந்தமும் கொண்டு விரையார் பூனல் வந்திழியும் விடைவாயே கொம்பலை தழகெய்திய நுண்ணிடை கோலவாழ்ம தே போல மோகத்தீரண்டம்பலைத்த கண்ணாள் முலைமேவிய வார்ச்சடையான் கம்பலை தெழ காமுரு களைய காதலார் கழ செவடி கை தோழ அம்பல துறை வானடியார்க்கு அடைய வினையே தொல்லையாரமோதுண்ணனஞ்சுண்டதோர் தூமணி மிட ராகுபவாயதோர் பல்லையார் பேற்றுழல் பண்டரங்க தில்லையார் தொழுதேத்து சீற்றம்பலம் சேர்த்தலார் கழர் சேவடி கை தோழ இல்லையாவினை தானெறியம் மதியிலைதவனே திரிபுரம் ஒன்றையோ செந்தழல் உண்ண எரியம்பு எய்த குன்ற வில்லியிடமென்பர் கிரியோ தரு மாளிகை சுளிகை தன்மேல் விரியோ கொடிவான் விழிசை விடைவாயே ஆகந்தோ எண்ணி கொன்றையனன் அங்கயாயம ரர்கமராவுமை பாகம் தோய் பகவலிகேற்றுழல் பண்டரங்க மாகந்தோய் பொழில் மல்கு சீற்றம்பலம் மன்னினாய் வாழினாயழல் நாகம் தோயரையடியரை நண்ணாவினையே கிள்ளை மொழியாளை இகழ்ந்தவன் மோத்தே தள்ளே தலை தக்கனை கொண்டவர் சார்வாம் வள்ளி மருங்குல் நெருங்கும் மூலை செவ்வாய் வெள்ளையன்னகையார் நடஞ்சை விடைவாயே சாதியார் பளிங்கின்னொடு வெள்ளிய சங்கவார் குழை ஆயாய் திகழப்படும் வேதிய விகீர்த்த விழபாரணி தில்லைதன்னுள் ஆதியாய் கிடமாய சீற்றம்பலம் அங்கையால் தொழ வல்லடியார்களை ವಾದಿಯಾದಗಲು ನಲಿಯಾಮಲಿ ತಿವಿನಯೇ பாதத்தோலே பாரிடம் பாட நடஞ்சை நாத தோலியர் நபிலும் கீடமென்பர் கீத தொல்லியோ கிழுமும் முழவொடு வேத தொல்லியோ பயிலோ விடைவாயே வேயினார் பண்ணை தோழியோடலை வேண்டினாய் வேக்கே தாவுயிர் கட்கமோ தாயினாயிடு காட்டறியாடல் அமர்ந்தவனே தீயினார் யார் புற மோன்றை மோன்றைத்த செம்மையாய் திகழ்கின்ற சிற்றம்பலம் மேயினாய் கழலே தொழுதை தூதும் மேலுலகே எண்ணாதர கண்புறத்தை நெறித்து பண்ணார் தரு பாடல் உகந்தவர் பற்ற கண்ணார் விழவீர் வீதிகள் தோறும் விண்டோர்கள் வந்து இறைஞ்சும் விடவாகேம் தாரினார் வீரே கொன்றையாய்மதி தாங்கு நீஷடையாய் தலைவா நல்ல தேரினார் மருகின் திருவாரணி தில்லை தன்னுள் சீரினால் வழி பாடொழியாததோ காய சீற்றம்பலம் ஏறினாலமர்தாய் உன சீரடி ஏதுதுமே புல்வாய் பிளந்த நயன் பூமுடி பாதம் ஒழ்வான் நீளம் தேடம் ஒருவர் கிடமாம் தெள்வார் புனர் செங்கழு நீர்முகை தன்னில் வெள்வாய் நர உண்டு வண்டார் விடைவாயே வேற்றரையுழல் வார்த்துவரடைய வேடதாரவர் கல்லுரை கொள்ளன்மின் மற்றவருலகின் அவலம் அவை மற்ற கற்றவர் தொழுதே தொற்றம்பலம் காதலார் கழகர் சேவடி கை தோழ ஊற்றவர் உலகின் உறுதி கொள வல்லவரே உடையேது மேலார் துவராடையோட போர் கிடையானேரியான் கிழுமும் இடமென்பர் அடையார் புறம் வேவ மூவர் கருள் செய்த விடையார் கோடியான் அழகார் விடைவாயே நாரும் பூம்பொழில் நன்னிய காழியுள் நான் மறைவல்ல ஞான சம்பந்தன் ஊரும் இந்த மேழாலுயர்தாரூரை தில்லை தன்னுள் ஏறு தொல் புகழேந்து சீற்றம்பல திசனை செய்யால் சொன்ன பத்திவை கூறுமாறு வல்லார் உயர்ந்தாரோடு கூடுவாரே சுவாமி மூலஸ்தானநாதர் சபாநாயக்கர் அம்பாள் சிவகாமி அம்மை ஆறும் பொதிவேணி பொதிவேணியன்போரா மாறில் பேரும் செல்வம் மதிவிடைவாயை நாரும் பொழில் கழிய ஞான சம்பந்தன் கோரும் தமிழ் வல்லவர் குற்றமற்றோரே இப்பதிகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் திருவிடைவாய் கல்வெட்டு நின்று எடுக்கப்பட்டது சுவாமி விடைவாயப்பர் அம்பாள் உமையம்மை திருச்சிற்றம்பலம்